الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فإني أوصيكم ونفسي أولا بالتقوى الله وأحذركم يوما كم تريرا قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل العقدة من لساني يفقه قولي يفقه قولي يفقه قولي ඒ බසතුන්හ ප්‍රශංසා ලෝම මවා එහි නොයෙකු නොස්තුම් به කර කමාන කුරකියා කරවන මාසොර බලකර අල්ලාහ් දෙවියන් වහන්සේ වෙතය සලාත් නම් ආශිර්වාදයයි සලාම් නම් ශාන්තියයි මිනිස්කටේ මිනිකුලිය රබිවරුන්ගේ නායක මුහම්මද් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාණන් වෙතද එතුමාගේ පවුලේ යාතින් වෙතද සදා කළ දේවා කීමින් ජුම්මාන යාත්‍රා රබිසිට අල්ලාහ් දෙවියන් දක්ෂ කියනි අපි අල්ලාහ් නොදක්කත් ඔහු අපව දැකගන්නකි එම නිසා සියලුම අවස්ථාවන් වල අල්ලාහ් දෙවියන්ට බියපත් වී ජීවත් වන්නා ලෙස පළමුව මාහට දෙවනුව ඔබ සියල්ලන්ට දසයක් දෙමදී දේශනා කර සිටිමි. සහෝදරවරුනි සුක්‍රාදා ජුම්මා දේශනාවෙන් අපි එක් එක් මාතෘකා යටතේ ජුම්මා බයන් ජුම්මා දේශනාවල අපි අස එක්තෙමු. ஒவ்வொரு தலைப்பிலும் நாங்க சும்மா பயங்களாக கேட்டிருப்போம் கண்ணியமான ஒரு மாதம் சங்கையான ஒரு மாதம் தியாகத்துடைய மாதத்தில் இருக்கின்றோம் இந்த தியாகத்தை பத்தி இந்த மாதத்தில் மாஷா அல்லா நிறைய பேசியிருப்பாங்க சமதாவுடைய மாதம் வந்தால் ரோம பத்தி பேசுவாங்க இத மாதிரி என்னென்ன மாதத்தில் என்னென்ன சிறப்பல் இருக்கின்றதோ அந்த திருப்பலை பற்றி பேசுவாங்க மேலான கண்ணியமான சகோதரிகளே அல்லா நல்லடியார்களே இன்றைய ஹசுபா இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு ஒரு புது தலைப்பு நாம் எதிர்பார்க்காத ஒரு தலைப்பு இன்று நாம் இன்னாமல் இருந்தாலும் உடுக்காமல் இருந்தாலும் பசியுடன் இருந்தாலும் ஒரு இடியத்தை நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ன சகோதரிகளே எமது தீனுடைய முன்னோர்கள் தீனுக்காக தன் காலங்கள் நேரங்களை கொடுத்த எமது முன்னோர்கள் தியாகிகள் சொன்ன ஒரு காலத்தில் பாதையில் போகக்கூடிய நேரத்தில் நீங்க பார்வையை தாட்டிக்கோங்க ஏன் தெரியுமா பார்வையை கொண்டு உங்களுடைய ஈமான் பறி போகும்னு சொல்லி மேலான கண்ணியமான அல்லாவின் நல்லடியாரிகள் இஸ்லாமிய சகோதரங்களே இன்றைக்கு நாம் நானும் நீங்களும் இருப்பதோ பள்ளிக்குள்ள ஆனால் பள்ளிக்குள் இருந்தாலும் எங்களுக்கு எங்களோட ஈமான எங்களோட உள்ளத்துள்ள இஸ்லாமிய உணர்வை பாதுகாத்துக் கொள்ள முடியாத பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்திருக்கின்றோம் கொல்வத்த மக்கள் யோசிப்பாங்க என்னடா சொல்ற பள்ளிக்குள்ள பாவமா நடக்குதுங்க இந்த படமா பள்ளிக்குள்ள மேலான கண்ணியமான சகோதரர்களே எல்லாம் நல்லதாங்களே பள்ளிக்குள்ள பாவங்கள் நடக்கிறீங்க மதரசாக்குள்ள பாவங்கள் நடக்கிறீங்க ஆனால் பாவம் செய்யக்கூடிய கருவியை நாம் பள்ளி கெடுத்து வருகின்றோம் என்ன சொல்லுவாங்க சகோதரர்களே இந்த சோசியல் மீடியா இந்த ஹேண்ட்போன் நாங்க தின்னாம இருந்தாலும் உடுக்காம இருந்தாலும் பசியுடன் இருந்தாலும் இன்றைக்கு போன் இல்லாம எங்களுக்கு இருக்க முடியாத ஒரு நிலைமை மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே போன் பாவிக்க வேண்டும் ஹேண்ட் போன் பாவிக்க வேண்டும் சோசியல் மீடியா பாவிக்க வேண்டாம் என்று எந்த ஆளுமும் சொன்னதாக இல்லை நாங்க என்ன சொல்கிறோம் என்று சொன்னா இந்த போன இந்த சோசியல் மீடியாவை குடும்பத்துக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் ஆபத்துகள் வரும் விதத்தில் பாதிக்க வேண்டாம் என்று தான் நாங்கள் சொல்கிறோம் அல்லாஹ் நல்ல யாருங்களே இஸ்லாமிய அன்புள்ள சகோதரங்களே கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருடங்களாக இந்த சோசியல் மீடியாவுடன் இந்த மீடியாவுடன் தொடர்பு நாள சில விடயங்கள் தொட்டு காட்டுகின்றேன் ஏன் தெரியுமா அல்லாவுடைய திருப்பையினால இலங்கையில பல இடங்களுக்கு சென்று இந்த தலைப்பில் பேசுவதன் மூலமாக சில நிர்வாகிகள் பண்ணி செல்றாங்க உங்களோட கைவசம் என்ன தலைப்பு இருந்தாலும் பரவாயில்ல நீங்க இந்த போனை பத்தி நீங்க இந்த சோசியல் மீடியா பத்தி கொஞ்சம் பள்ளியில பேசுங்க சில நிர்வாகிய கேட்டுக்கொள்றாங்க மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே எல்லா அமல்களும் அடிப்பட காரணம் தப்புவா தொழுங்காயா இருக்கலாம் நோம்பாக இருக்கலாம் சதகா சகாதா இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் எது எதுவாக இருந்தாலும் வியாபாரமா இருக்கலாம் குடும்ப வாழ்க்கை எங்களோட குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் எல்லா மனங்களும் அடிப்படைக்காரம் தப்புவா சகோதரங்களே இந்த தப்புவா எங்களோட உள்ளத்துல இல்லைன்னு சொன்னால் இந்த தொழுங்க எங்களை கொண்டு போயிட்டு சொருக்கத்தில் சேர்க்காது பயங்கரமான நரகத்தில் தான் சேர்க்கும் நான் சொல்லவில்லை அல்ல புராணத்தை படுத்துகின்றான் மேலான கண்ணியமான சகோதரங்களே பெரியாருங்களே இன்றைக்கு எங்களோட சீனியர் செக் பண்றதுக்கு மெஷின் நீக்கி அது අපිට අපේ සුගර් එක චෙක් කරගන්න පුළුවන් අද මැෂින් තියෙනවා ප්‍රෙෂර් එක ඒ වගේ සහෝදරවරුනි ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் எங்களோட உள்ளத்தில் அல்லாவுடைய பயம் இருக்கின்றதா ஈமான் இருக்கின்றதா என்று எங்களுக்கே செக் பண்ணி பார்க்க முடியும் எப்படி சகோதரங்களே இந்த ஸ்மார்ட் போனை நம்ம கையில வச்சுக்கொண்டு இந்த போனை நம்ம கையில வச்சுக்கொண்டு இந்த கண்ணின் மூலமாக நாங்க ஹராத்தை பார்க்கவில்லை சொன்னால் சாதாரண ஹராத்தை கேட்கவில்லை சொன்னால் சிந்திக்கவில்லை சொன்னால் சகோதரங்களே பெரியாருங்களே எங்களோட உள்ளத்தில் அல்லாவுடைய பயம் இருக்கின்றது என்று அர்த்தம் எங்களை உள்ளத்துல அவ்வளோட பயம் இல்லையா கண்ணால ஹராத பார்ப்போம் இருக்கிறது பள்ளிக்குள்ளதான் நாங்க இதைத்தான் நான் சொன்ன ஆரம்பத்துல சொன்னேன் பள்ளிக்குள்ள இருந்தாலும் எங்களுக்கு எங்களை ஈமான இஸ்லாமிய உணர்வு பாதுகாத்துக் கொள்ள முடியாத பயங்கரமான ஒரு காலகட்டம் மேலான கண்ணியமான சகோதரங்களே கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடங்களான இந்த கம்யூனிகேஷன் துறையில இந்த மீடியாவோட தொடர்பு என்பதனால சில விடயங்கள் நான் தொட்டு காட்டுகின்றேன் இந்த தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிடங்கள் பேசக்கூடிய ஒரு தலைப்பல்ல சகோதரிகளே விரிவாக தெளிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு கடந்த காலங்கள சகோதரங்கள் எமது எமது ஊருக்கு எமது நாட்டுக்கு எமது சமூகத்துக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த சோசியல் மீடியா நேற்றியல காட்டோசி அண்ணது நேற்றியல காட்டோசி அண்ணதே சகோதரவரணி ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் இந்த சோசியல் மீடியா ஏன் சகோதரர்களே இன்றைக்கு எங்களோட உண்மத்துக்கு தெரிய எதை நாங்க ஷியா செய்யணும் எதை நாங்க ஷியா செய்யக்கூடாது உதாரணத்தை அண்ணாம் ரெண்டாயிரத்தி தொழாகா ரெண்டாயிரத்தி தகாத்தின வளர்ச்சியே சில பொருட்கள் எங்களுக்கு ஹலால் வேணும்னு சொன்னாங்க அந்த பொருட்கள் அந்த போட்டோக்கள் இன்றும் சோசியல் மீடியா மூலமாக வரம் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் தானும் குழந்தை சமூகத்தை குழப்புகின்றார்கள் இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விடியம் தான் சகோதரங்களே இன்றைக்கு எங்கள சமூகத்துடைய வீரம் எங்க இருக்கின்றது இன்றைக்கு எல்லாரும் ஹீரோ பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் தான் சோசியல் மீடியாவில் தான் ஹீரோ நிஜ வாழ்க்கையில் ஜீரோ சகோதரிகளே நிஜ வாழ்க்கையில் ஜீரோ வீட்டில அடக்கமாக ஒழுக்கமாக இருந்த இன்றைக்கு எங்களோட பெண்கள் ஒரு காலம் இருந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் யார் வந்தாலும் பெண்மணிகள் வெளியே வர மாட்டாங்க இன்றைக்கு பான் மாமா வேணுமா மீன் மாமா வேண்டுமா இன்றைக்கு எல்லா மாமாக்களும் வீட்டுக்கு வரும் பொழுது முன்னுக்கு வாரது பெண்கள் இன்றைக்கு சகோதரர்களே சில விஷயங்கள் காரணமாக சொல்வதற்கு நோக்கம் வந்து ஆழமாக உள்ளத்தில் பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் திருமணம் முடித்த ஆண்களே திருமணம் முடித்த ஆண்களே திருமணம் முடிக்கின்ற வாலிபர்களே நீங்க உங்களோட மனைவிக்கு நீங்க நேரம் ஒதுக்கவில்லைன்னு சொன்னால் நல்லாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கதை சொல்லவில்லை கதை சொல்லவில்லை சகோதரர்களே பதினஞ்சு வருடங்களாக அனுபவத்தை சொல்கின்றேன் நீங்க உங்களோட மனைவிக்கு நீங்க நேரம் கொடுக்கவில்லைன்னு சொன்னால் நல்லாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களோட மனைவிக்கு நேரம் கொடுப்பதற்கு எத்தனை பேர் இருக்கின்றார்கள் கோல் வீழ்ச்சியில் சகோதரங்க லேசா விஷயம் அல்ல எனக்கு ஹேண்ட் போன் வேண்டாம் எனக்கு ஹேண்ட் போன் வேண்டாம் என்று சொன்ன எத்தனையோ பெண்கள் இங்கு தினா வேண்டுமா பயங்கரமான தற்கொலை வரைக்கும் சென்றார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் சகோதரர்களே என்ன காரணம் எங்களோட ஆண்டோடைய தவறு குடும்ப தலையுடைய தவறு සහෝදරවරුනි කෑගානකර හිතන්න එපා. දුකෙන් කතා කරන්නේ අත්දැකීමෙන් කතා කරන්නේ பதினஞ்சு வருடங்களாம் இந்த சோசியல் மீடியால இந்த கம்யூனிகேஷன் அனுபவத்தை சொல்கின்றேன் வீட்டில் அடக்கமாக ஒழுக்கமாக இருந்து இன்றைக்கு எங்களை பெண்கள் இன்றைக்கு இந்த சோசியல் மீடியால சீரழிகின்றார்கள் இதுக்கு யார் காரணம் திருமணம் முடித்த ஆண் யோசிக்கணும் கணவன் யோசிக்கணும் நான் ஏண்ட மனைவிய இன்னும் ஒருத்தருக்கு காட்டுறதா கேவலம் சகோதரர்களே இன்றைக்கு எங்கெங்க எல்லாம் போட்டோ எடுக்கணுமோ ஆண்காங்க எல்லாம் போட்டோ எடுத்து இன்றைக்கு சோசியல் மீடியால வளர்த்துகின்றார்கள் ஆண்கள் திருமணம் கொடுத்த கணவன்மார்கள் கேடு கெட்ட கணவன்மார்கள் சகோதரிகள் இதான இதான நடக்கக்கூடிய அபத்தென்ன இதால நடக்கக்கூடிய தீங்கு என்ன சகோதரர்களே நீங்க போன் எவ்வளவு தான் நீங்க ரீசர்ச் பண்ணினாலும் சகோதரர்களே சில சொத்தையாளர்கள் இன்றைக்கு நீங்க எவ்வளவு அழிச்சாலும் அதில் உள்ள போட்டோக்கள் வீடியோக்கள் ஆடியோக்கள் திருத்தி எடுக்க முடியும் இன்றைக்கு யாருக்கு தெரியும் இன்னைக்கு நாங்க யோசிச்சு போன இருக்கும் பொழுது நாங்க ரிசல்ட் பண்ணினா எல்லாம் சரி என்று சொல்லி இல்ல சகோதரங்களே பயங்கரமான ஒரு நிலைமை இலங்கை நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் சகோதரங்களே ஏண்ட மனைவியுடைய அன்பு ஏண்ட மனைவியுடைய அன்பு எனக்கு இருக்கணும் என்ற உள்ளத்தில் போல் நல்ல சகோதரர்களே போல் நல்ல மகால போட்டோ அடிக்கும் நீங்க போன் உள்ளத்தில இன்றைக்கு நானும் நீங்களும் செய்யக்கூடிய ஒரு தவறுதான சகோதரர்களே ஒரு போன் நாங்க வாங்கினதுக்கு பின்னால ஏன மணியோட போட்டோ வேண்டுமா என்ன மகள்ல போட்டோ வேண்டுமா என்ன தாயுடைய போட்டோ வேண்டுமா என்ன சகோதரி சகோதரோட போட்டோ வேண்டுமா எல்லாத்தையும் நாங்க போன சேவ் பண்ணியிருக்கின்றோம் நேரத்தில காட்டோம் කියන්න இல்லையோன்னு இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் பேர் இருப்பாங்க மேலான கண்ணியமான சகோதரங்களை நெருங்கி நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் அண்மையில் ஒரு ஹசரத் சொன்ன விடயம் ஒரு மனிதர் ஒரு சகோதரன் ஹசர நான் தற்கொலை செய்ய போகின்றேன் என்ன காரணம் அதெல்லாம் கேட்டாங்க அது என்ன காரணம் இல்ல ஹசரத் நான் தொழுவதற்காக பள்ளிக்கு சென்றேன் போன வைத்தேன் நான் கீழே சலாம் கொடுத்து பார்த்தேன் போன் இல்ல திருப்பி அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி பார்த்தேன் யாரோ ஒருவர் போன ஆசை பண்ணி சொன்னாரு உங்களுக்கு போன் தேவையா உங்களுக்கு இந்த போன் வேண்டுமா எனக்கு எத்தனை லட்சம் ரூபாய் பணம் தேவை நீங்க தரவில்லையான்னு சொன்னால் இந்த போன் வைக்கக்கூடிய உங்களோட பெண்களுடைய போட்டோக்களை நான் இன்டர்நெட்டில் போடுவேன் என்று பயமுறுத்தினாள் கண்ணியமான சகோதரர்கள் இன்றைக்கு நானும் நீங்களும் செய்யக்கூடிய ஒரு தவறு இன்றைக்கு நானும் நீங்களும் செய்யக்கூடிய ஒரு தவறு இன்றைக்கு திருமணம் முடித்த வாலிபர்கள் இருக்கின்றார்கள் அன்பாந்த வாலிபர்களே அன்பாந்த வாலிபர்களே நீங்க இணைச்சு கொண்டீங்க உங்களுக்கு உலகம் மனைவியோடு சொல்லி இல்லை மனைவி உலகம் கணவன் மனைவி கூட கணவன் ஆனால் ஒரு கணவனை பொறுத்த வகையில ஒரு ஆணை பொறுத்த வகையில எல்லாமே பெற்றோர்கள் தான் தாய் தகப்பன் தான் முதலிடம் பெற்றோர்களுக்கு தான் நாங்க கொடுக்கணும் இன்றைக்கு நாங்க பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போட கொடுக்க மட்டும் பாருங்க சகோதரர்களே இன்றைக்கு எங்களுக்கு நினப்பு இந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடு சொல்லி அது அப்படி தெரிஞ்சு நீ ரட்ட இஸ்லாமிய ரட்ட கீழே சகோதரவனி இந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடும் அல்ல எங்களோட தலைவர் இஸ்லாமிய ஒரு ஹலிஃபாவும் அல்ல இந்த நாடு மாஷா பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு சகோதரங்களே இந்த நாட்டில நாங்க விட்டு கொடுத்து நிதானமாக தாங்க நாங்க நடக்கணும் இன்றைக்கு உண்மையில இஸ்லாத்தில் எதிரிகள் விரோதில் இருக்கின்றார்களா இல்லைன்னு சொல்லவில்லை நூற்றுக்கு ஐந்து வீதம் மாஷா அல்லா அல்லாவுடைய கிருப்பையினால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களாக மாட்டு மத சகோதரர்களை வியாபாரம் செய்கின்றேன் சகோதரர்களே கல்யாணங்களே சமூக நல் இணக்கம் என்ற அது குழுவிலும் இருக்கின்றேன் அல்லாவுடைய ஒரு நாள் கூட அந்த மக்களிடத்தில் துவேஷத்தை காணவில்லை சகோதரர்களே இன்றைக்கு துவேஷத்தை கிளப்புறது அவங்களா நாங்களா சகோதரர்களே இன்றைக்கு துவேஷத்தை கிளப்புறது நாங்களா அவங்களா கல்பனாக்களை வளர்ந்த இன்றைக்கு யாரால் களிமா சொல் இஸ்லாத்துக்கு வந்து சொன்னால் அன்பான நிர்வாகிகளே சமூக நலம் விரும்பிகளே இந்த விநியோகத்தில் கவனம் செலுத்துங்கள் எங்கட ஊர்ல எங்கட நாட்டுல எங்கட ஏரியால யாரா களிமா இஸ்லாத்துக்கு வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனால் அதை நாங்க செய்ய கொடுத்த தமிழ் சகோதரங்களே அவர்கிட்ட போட்டோவை எடுத்து நாங்க பேஸ்புக் வாட்ஸ்அப் நாங்க போடுகின்றோம் தவறுதலா இந்த போட்டோ பாட்டுமாத சகாதரன் ஒருவருடைய கைக்கு போனால் அவர்கள் எங்களை போல மனிதர்கள் தானே அவங்களுக்கும் உணர்வு வீழ்ச்சித்தானே சகோதரன் நாங்கள் யோசிக்கணும் எங்களோட ஒரு சகோதரன் இஸ்லாத்தை விட்டு போகணும்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு கவலை வரும் அந்த கவலை அவர்களுக்கு வராதா அவரும் சகோதரர்களே நாங்கள் கொஞ்சம் யோசி நாங்கள் யோசனையா சிந்தனையா நாங்கள் நடக்கணும் சகோதரர்களே இன்னைக்கு எங்களுக்கு நினைப்பு இந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடு ஒரு சொல்லி ஏன்னு பேஸ்புக் வாட்ஸ்அப்ல போட ஒரு அப்படித்தான் நீக்கி இன்றைக்கு தாய் நாட்டுடைய மொழியும் தெரியாம சிங்களமும் தெரியாம அறக்குற சிங்களத்தை வச்சுக்கொண்டு பேசுறதாலதான் சகோதரர் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இன்னைக்கு எல்லாம் தெரிந்த எங்களோட உளமாக்கல் கண்ணியமான உளமாக்கல் மூத்த உளமாக்கல் மௌனமாக இருக்கின்றாங்கன்னு சொன்ன சகோதரர்களே கல்யாணங்களே பயத்துக்கல்ல பயத்துக்கல்ல பயத்து நமே சகோதரவர் நீ ஐ தன்னவாத අවුරුදු 30ක් යුද්ධයෙන් පටගාපු ජනතාවක් අපි අපේ රටේ අපේ ගමේ மீண்டும் ஒரு யுத்தம் வேண்டாம் சகோதரர்களே சமாதானத்தை நாங்கள் விரும்புகின்றோம் இஸ்லாம் என்று சொன்னாலே சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் ஒரு உலகத்துக்கும் சமாதானத்தை போதித்த ஒரு மார்க்கம் சகோதரங்களே முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்கின்றோமே இஸ்லாம் இஸ்லாம் என்று சொல்கின்றோமே இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாமிக்கு நோச்சின முகமது ஆறு சகோதரர் வரும் சலாம் கி நோச்சினேன் சலாம் குமார் உங்களோட சாந்திய கலாம் என்ற வார்த்தையால் இஸ்லாம் அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மூமீன்கள் சகோதரர்களை சமாதானத்தை விரும்புகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே என்ன தலைப்பு இது சுருக்கமாக பேசக்கூடிய ஒரு தலைப்பு அல்ல சகோதரர் விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு ஆனால் உரிய நேரத்தில் முடிக்க வேண்டும் என்பதால் சுருக்கமாக சொல்கின்றேன் இந்த மஜ்ஜிமால அதிகமான பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் அன்பான பெற்றோர்களே அன்பான பெற்றோர்களே இன்றைக்கு நீங்க நினைச்சு கொண்டிருக்கீர் உங்களோட புள்ள தங்க புல்ல ஒன்று சொல்லி உண்மையில உங்களோட புல்ல தங்க புள்ளையா உங்களோட புள்ள வெள்ளி புள்ளையா என்று உங்களுக்கே பார்க்க முடியும் எப்படி தெரியுமா எப்படி தெரியுமா நீங்க கேட்கக்கூடிய நேரத்தில் மகன் போன தாங்கோ மகள் போன தான் கேட்கக்கூடிய நேரத்தில் எந்த மகள் பயம் இல்லாம எந்த மகள் பயம் இல்லாம போன குடுக்குமோ வாப்பட கையில உம்மாட கையில மாஷா ஒரு அளவு அந்த புள்ள நல்ல புள்ள இல்ல உம்மா இல்ல வாப்பா நான் லேட்டா தாரேன் நான் தொடங்கி தாரேன் என்று எந்த புள்ள சொல்லுமோ அன்பாத பெற்றோர்களே அனுபவத்தின் ஊடாக சொல்கின்றேன் அனுபவத்தின் ஊடாக சொல்கின்றேன் எந்த பிள்ளை கூறுமோ நல்லாக விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களோட மகாண்ட போல்ல உங்களோட மகள்ல போன்ல யாரும் பார்க்க கூட அசிங்கங்கள் காட்சிகள் உள்ளே இருப்பதினாலதான் இதை நான் டிலட் பண்ணிட்டு தாரேன் வீழ்ச்சியை பண்ணிட்டு தாரேன் என்று சொல்வதற்காக வேண்டி தன் நேரம் சேர்க்கிறாங்க இல்லைன்னு சொன்ன நீங்க கேட்டு பாருங்க சகோதரங்களே நீங்க கேட்டு பாருங்க அக்பர் நல்லா ஓதி நல்லா படிச்சு மாஷா வெள்ளம் கிட்டிய இந்த பொல்வட்ட மண்ணுக்கு பேரையும் புகழையும் வாங்கி கொடுக்க வேண்டிய எங்களை எதிர்கால பிள்ளையுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது சகோதரங்களே இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கலாம் அல்லது மதுரை தலைவரக்கூடிய மாணவர்களா இருக்கலாம் எந்த பிள்ளைக்காவது நான் நல்லாகாவது நான் நல்லாக படிச்சு என் ஊருக்கு என் குடும்பத்துக்கு என் நாட்டுக்கு என் சமூகத்துக்கு என் இஸ்லாமிய உப்பத்துக்கு நான் நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் என்ன நம்மில் எத்தனை பேருக்கு சகோதரங்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு இருக்கு கேட்டு பாருங்க இன்றைக்கு எல்லா பிள்ளைகளுக்கு மாசு என்ன தெரியுமா எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் இன்றைக்கு ஏடு கட்ட பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறுதான் சகோதரர்களே பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறுதான் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க போன வாங்கி கொடுத்தாங்க போன சகோதரர்களே இன்றைக்கு ஜீன் தாரி ஜீன் தாரி நாங்க சொல்கின்றோம் இன்றைக்கு ஜீந்தாரிங்களானவர்களுக்கு ஈமான பாதுகாக்க முடியாத கண்களை பாதுகாக்க முடியாத பயங்கரமான ஒரு காலகட்டம் சோதர்களே இந்த நேரத்தில் நான் என்ற பிள்ளைக்கு ஸ்மார்ட் போன கையில கொடுத்து இந்த போனின் மூலமாக ஏண்ட மகள் ஏந்த மகள் ஒரு அசிங்கத்தை பார்க்க மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் சகோதரங்களே அப்படி பார்க்கலன்னு சொன்னா அதாவது துறை சார்ந்தவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது டாக்டர் மகன்கள் கூறுகின்றார்கள் உங்களோட மகன் உங்களோட மகள் இந்த போனின் மூலமாக ஒரு அசிங்கத்தை பார்க்கவில்லை என்று சொன்னால் நல்லாங்க நீங்க ஒழுங்கிக்கோங்க உங்களோட மகான உள்ளத்துல ஆசை இல்லைன்னு அர்த்தம் உங்களோட மகான் மையத்தின் அர்த்தம் சகோதரங்களே இன்றைக்கு என்று நாங்கள் பாதுகாக்க முடியாத ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களோட கையை நாங்கள் போனை கொடுத்துன்னு சொன்ன சகோதரிகளே இந்த இந்த போனின் பார்க்க மாட்டாங்க எனக்கு என்ன உத்தரவாதம் எங்களுக்கு பெரியார்களே ஐந்து வருடங்களாக இந்த முதலிடம் எதில படிப்பிலையா பிற்போட்லையா இல்ல சகோதரங்களே இல்ல மத்து நிர்வாகம் பள்ளிமாம் அவருங்களே ஊர் ஜமாத்தினர்களே அல்லாஹ் மன்னித்துக் கொள்ளுங்கள் லட்சை லட்சை சொல்வதற்குமாய் பூசமாயிருக்கின்றது என்றால் சொல்கின்றேன் ஏன் தெரியுமா எங்கள் இந்த பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கும் என்பதற்காக வேண்டு சகோதரங்களே கிட்டத்தட்ட ஐந்து வருஷங்களாக இலங்கைக்கே முதலிடம் எதிர எதிர என்ற வார்த்தையை சேர்ச்சிங் பண்ண நாடுகள்ல கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடங்களா இலங்கைக்கு முதலிடம் யார் சகோதரர்களே யாரு எங்களோட மகண்ட ஹாலாத் எங்களோட மகண்ட ஹாலத்தை பாருங்க இன்றைக்கு வாப்பா ஒரு காமரையில உம்மா ஒரு காமரையில பிள்ளைகள் ஒரு காமரையில வாப்பாக்கு உப்பாவோட பேச டைம் இல்ல தாய்க்கு தகப்பனோட பேச டைம் இல்ல பெற்றோர்களுக்கு பிள்ளையோட பேச டைம் இல்ல சகோதரர்களே சரியான இதால் என்ன நடக்குது சகோதரர்களே என்ன நடக்குது இதால் இன்றைக்கு இன்றைய குடும்பங்கள் பிரியறதுக்கும் இதுதான் காரணம் இந்த தலைப்பில் கிட்டடியில ஒரு இடத்துல சகோதரர்களை நான் ஜும்மா சொல்லி நான் காமரைக்கு போன நேரத்தில் ஒரு சகோதரர் வந்த காமரைக்கு சொன்னார் அதராஜ் எந்த அளவுக்கு சொன்னார் இந்த பெண்மணி இத்தால் இந்த பெண்மணி மூணு நாளைக்கு பின்னால் காணல்ல ஏ அந்த கணவன் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணுக்கு இன்னொரு ஆணுடன் கள்ள தொடர்பு அல்லாஹ் கண்ணியமான சகோதரர்களே அன்பாந்த பெற்றோர்களே நாங்க யோசிக்கணும் எங்கட மனைவி எங்க போற மகள் எங்க போற மகன் எங்க போற யாரோட பேசுற யாரோட பழகுற இன்றைக்கு பெற்றோர்கள் செஞ்ச ஆகப்பெரிய தவறு என்ன தெரியுமா சகோதரர்களே போன் மட்டுமல்ல வாங்கி கொடுத்தாங்க ஸ்கூட்டிய பிள்ளைக்கு கிளாஸ் போயிட்டு வான்னு சொல்லி போன பிள்ளைங்களை சில பிள்ளைகள் வந்தாங்க சில பிள்ளைகள் இது வரைக்கும் வீட்டு வந்து சேரல அப்படியே போயிட்டாங்க அல்லாஹ் அக்பர் மேலான கண்ணியமான சகோதரர்களே சரியான பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து நாங்கள் யோசிக்கணும் போல் பாவிக்க வேண்டாம் சோசியல் மீடியா பாவிக்க வேண்டாம் நாங்கள் சொல்லல சகோதரர்களே இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவை இந்த போன சில சகோதரர்கள் பாவிக்கின்றார்கள் பாவத்திக்க இந்த நிலையில் ஒருவருக்கு மரணம் வந்தால் சகோதரர்களை யோசித்து பாருங்கள் பாவம் செய்யக்கூடிய நிலைமையில் எங்களுக்கு மௌத்து வந்தால் நாங்க எந்த நிலைமையை நாங்க மௌத்தாவோமோ அதே நிலைமையில் தான் நாளை கியாமத்துடைய நாளை சகோதரங்களுக்கு அப்புறம் எங்களை ஏற்பாட்டப்படும் அப்படி ஹிதான் நோனி நாங்க யோசிக்கணும் சகோதரர் நாங்க சிந்திக்கணும் இந்த உலகத்தில் நாங்க வாழ வந்தவர்கள் அல்ல வாழ வைக்க வந்தவர்கள் சகோதரி நாங்களும் மாண்டு திருளையும் நாங்க வாழ வைக்கும் இன்சான் வாழ்க்கை கண்ணியமான சகோதரர்களே அன்பான பெற்றோர்களே அன்பாக சொல்கின்றேன் கரக்கமாக சொல்கின்றேன் பணிவாக சொல்கின்றேன் உலக அறிவை கற்ற ஒரு மாணவி அல்ல உலக அறிவை கற்ற ஒரு மாணவி அல்ல மார்க் அறிவை கற்ற ஒரு மாணவி இந்த பேஸ்புக் மூலமாக மாட்டு மத ஒரு சகோதரனை செட் பண்ணி காதலித்து சகோதரங்களை இன்றைக்கு இல்லற வாழ்க்கை கழிக்கிறது அந்த மாட்டு மாட்டுமன சகோதரர்களுடன் அனுபவத்தை மூலம் கண்டோம் வீட்டுக்கு போயிட்டு சொன்னோம் அன்பாங்க தாயே உங்களோட மகால்ல ஒரு விடிய நாங்க கேள்விப்பட்டோம் சொன்னாங்க இல்ல ஹசரன் மாஷா அல்லா ஏன புள்ள தங்க புள்ளன்னு சொன்னாங்க சொல்லி சகோதரர்கள் மூணு மாதம் போங்கல்ல மகள் பேச்ச சகோதரங்களே பெரியார்களே இந்த மஜ்மால மாஷா அல்லா வயதில் முன்னோர்கள் இருக்கின்றார்கள் எழுபது வருடம் எண்பது வருடத்தை அடைந்த முன்னோர்கள் இருக்கின்றார்கள் அவங்க ஹயாத்தை நீளமாக்குவானாக அவர்கள் அல்லா புரிஞ்சு கொள்வானாக சகோதரர்களே அந்த பெற்றோர்களிடத்தில் அந்த அப்பா அப்பமானத்தில் கேட்டு பாருங்க அவங்களோட காலத்துல இந்த கேன்சர் நோய் என்று என்ன என்னன்னு சொல்லி அவங்களோட காலத்துக்கு ஒரு நோய் இருந்ததா என்று அவங்களுக்கு தெரியா சகோதரர்களே டாக்டர் சொல்கின்றார் நேற்று கிடைச்ச புள்ளிக்கும் கேன்சர் பிடிக்கா ஏன் சகோதரங்களே இஸ்லாத்தை நாங்க படிக்கல குரான் நாங்க படிக்கல மார்க்கத்தை படிக்கல ஒரு பெண்ணுடைய கற்பறையில் பிள்ளை தவித்ததற்கு பின்னால அந்த தாய் குருவான ஓதணும் தாய் குருவான ஓதல்ல தாய் பார்த்தது படத்தை தாய் தாய் கேட்டது பாட்ட அதனுடைய அசத் இந்த புல் உலகத்துக்கு வந்தாலும் சகோதரர்கள் அந்த போனுக்கு வரக்கூடிய அந்த திறன் அந்த இது அந்த ஈர்ப்பு சக்தி அந்த புல்லுக்கு எஃபெக்டா மாறுகின்றது கிழக்கா கேசராக நாங்க யோசிச்சோமா இல்ல ஒரு பெண்ணுடைய வயிற்று வயிற்றில் புல் கடித்தத்திற்கு பின்னால் அந்த தாய் குருவான ஓதனும் திசிறு வைக்கணும் இன்றைக்கு அல்லா பாதுகாக்கணும் மீன் தேக்கி அதாவது என்னென்னெல்லாம் வேணும் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறாங்க கண்ணியமான சகோதரர்களே இதால என்ன நடக்குதுன்னு குடும்பங்களை சீரழிக்கின்றது அன்பான பெற்றோர்களே நாம் எங்களை மாற்றிக்கொள்வோம் நாம் எங்களை மாற்றிக்கொள்வோம் இந்த நாள் எங்களுக்கு எப்படி வாழ முடியாத சகோதரர்களே நாங்கள் யோசிக்கணும் ஏண்ட ஈமாவுடைய ஹாலாச்சு என்ன ஏண்ட அவனுடைய ஹாலாச்சு என்ன மாஷா அல்லா ரமதானில் எங்களோட போன் ஆஃப்லைன் இருந்த ரமதான் எங்களோட போன் ஆஃப்லைன் இல்ல அவர்கள் மாஷா அல்லா உள்ள இல்ல இன்றைக்கு பாருங்க சகோதரங்களே இன்றைக்கு எங்களோட வாட்ஸ்அப் இன்றைக்கு எங்களோட பேஸ்புக் இன்றைக்கு எங்களோட சோசியல் மீடியா எனி டைம் உள்ள இல்ல எங்களோட அமல்கள் தாஜத் எங்க சுபங்க எங்க எங்க ஒரு காலம் இந்த சகோதரர்களே மகல்லால யாராவது நோய்வாய்ப்பட்ட கஷ்டங்கள் அடிப்படையில ரெண்டு பேர் மூணு பேர் பேசி நாங்கள் பேசி பார்ப்போம் சுகம் விசாரிப்போம் இன்றைக்கு அந்த சந்தர்ப்பம் இல்ல எடுத்தாங்க போன கேட்டாங்க மச்சான் என்ன செய்ய சோமா அல்லாஹ் யோசிக்கணும் சகோதரர்களே இந்த போன் வந்ததால நாங்க எவ்வளவு நன்மையை நாங்க இழந்துட்டோம் இன்றைக்கு எல்லா இடத்திலும் செல்ஃபி எங்களை வாலிபருங்கள் செல்பிடிக்காத ஒரே ஒரு தொழில் மட்டும் தான் ஏழுமன்ற அதையும் எடுப்பாங்க மேலான கண்ணியமான அன்பான வாழ்பர்களை கோபித்துக் கொள்ள வேண்டிய கவலையில பேசுகின்றேன் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களான இளைஞர் ஏற்பட்ட வீதி விபத்தில அதிகமான விபத்து செல்பியால் வந்தது சகோதரர்களே இந்த செல்பியால வந்தது பயங்கரமான ஒரு காட்சிக்கு பின்னால போட்டோ எடுக்கின்றார்கள் பின்னால் நடக்கக்கூடிய ஆபத்து சரியா அந்த போட்டோ டவுன்லோட் ஆகிறது முன்னால மரணம் முந்துகின்றது அல்லா பாதுகாக்கணும் அன்பான நிர்வாகியாலே வாலிபர்களுடைய கவனம் செலுத்துங்கள் இல்லை என்று சொன்னால் மீண்டும் ஒரு திகிதையாக கண்டு கலவரமாக எமது ஊருமாறு நல்லா பாதுகாக்கணும் நான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் எங்களை வாலிபர்கள் தான் மாட்டுமத சகோதரர்கள் அல்ல சகோதரர்களே இன்றைக்கு துவேஷத்தை கிளப்புறது அவங்க அல்ல நாங்கள் அல்லாவுடைய கிருப்பையினால ஒரு மூணு நாலு வருடங்களுக்கு முன்னால இலங்கை இலங்கை நாட்டுடைய அதாவது சமூக நலினத்திற்காக ஒரு குழு அதாவது ரத்னபுர எங்கட இருந்து சகோதரர் ஜக்னா சென்றார்கள் அதுல கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மதகுருமார்கள் அதாவது இருபத்தி ஒரு மதகுருமார்கள் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் இரண்டு மூணு பேருங்களுக்கு அதாவது கிறிஸ்டியானி பாதகமானங்கள் ஒரு பாரிமன்ற முறையில் அடியான் சகோதரன் எனக்கு பயமாதான் இருந்தது ஆனால் அல்ல சத்தியமா சொல்கின்றேன் மூணு நாட்கள் அந்த மக்களுடன் கழித்து ஆனால் ஒரு நாள் கூட சகோதரங்களே அவங்களோட அதாவது கோத்தல் விட்டு வாயில் அதாவது உள்ளத்துல கூட தோஷத்தை நான் காணவில்லை கணேசன் எட்டப்பட்டது நான் தான் சகோதரங்களே இவ்வளவு நல்ல மக்கள் சகோதரங்கள் நல்ல மக்கள் இருக்கின்றார்கள் அதாவது இஸ்லாத்தின் எதிரிகள் சொல்லி இஸ்லாத்தின் எதிரிகள் மக்கள் இல்லாமல் இல்லை இருக்கிறாங்க நூத்துக்கு ஐந்து வீதம் மாஷா அல்லா தொண்ணூத்தி ஐந்து வீதம் மக்கள் மாஷா அல்லா நல்லவர்கள் இந்த நல்ல மக்களை இந்த நல்ல சீதேவிகளை கெட்டவர்களை ஆக்குறது நாங்க நீங்க தான் சகோதரர்களே நாங்க நீங்க தான் இன்றைக்கு நாங்க அவங்க கடைக்கு போறோமா பாக்குறோம் யாட கடை ஒரு ட்ரீல போறோமா பாக்குறோம் யாட ட்ரீவில் சகோதரங்களை படிக்கிற நாடு ஒரு இஸ்லாமிய நாடு அல்ல எல்லா மக்களும் நாங்க பேசணும் பழகணும் அதற்காக வேண்டி சக வாழ்வு ஒற்றுமை சமாதானம் என்று சகோதரி ஹராசங்களுக்கு செய்யல மார்க்க தவைத்தது இதயங்களுக்கு செய்யல ஒரு இடத்துல சொன்னார் அதனால் அந்த இடத்துக்கு அந்த அந்நிய மக்களுடைய மதித்தானத்துக்கு நான் ஐநூறு சிமத்தி மூட்டைகளை கொடுத்தது பெருமையாக சொன்னார் சகோதரர்களே ಸಹವಾಲ್ವೊಂದು ಸೊಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಒಂದು ಸೊಲ್ಲಿ ಸಹ ಜೀವನಿಯ ಕೇಳ ಅಬಿಟ ಹರಾಮ ஹராமிடமாட்ட தாண்டத சகோதரர் நீ நாங்க எங்களை ஊரில் உளமாக்கல் பள்ளியில் உள்ள இமாம் ஊரில் உளமாக்கல் நாங்க மதிக்கணும் சகோதரி அவங்கள்ட்ட நாங்க ஆலோசனை எடுக்கணும் இன்றைக்கு எங்களோட உம்மத்துக்கு வந்தா ஆக பெரிய முசீபத் தெரியுமா ஆக பெரிய முசீபத் தெரியுமா இந்த அப்பா அம்மா கேட்டு பாருங்க ஒரு காலம் இருந்த மகானுக்கோ மகானுக்கோ ஒரு வீட்டில ஒரு ஒரு புள்ளக்கிழத்துல சொன்னா ஓடோடி வருவாங்க பள்ளி காலத்துல மாஷா எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடைச்சிக்கு என்ன மகானுக்கு ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சிக்கு நல்ல பேரு தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு காலம் இருந்த இந்தியக்கு பள்ளி இமாம கணக்கெடுக்கல ஊர் நூல் உலமாக்க கணக்கெடுக்கல நாட்டு நூல் உலமாக்க மதிக்கல எந்த வந்து பேச்சு சகோதரர்களே இன்றைக்கு எல்லாரும் அணுகினாங்க கூகுள் முக்திய சர்ச் பண்ணினாங்க கூகுள்ல சகோதரர்களே இன்றைக்கு யாருக்கு தெரியும் இஸ்லாமிய பேரில் இயங்கக்கூடிய அதிகமான வெப்சைட்டுகள் வந்து சகோதரர்களை எழுபது நசாராவுடைய வெப்சைட் இது எங்களுக்கு தெரியும் நாங்கள் சேர்ச்சி பண்ணுகின்றோம் பழுதிகமாக நாங்கள் கணக்கெடுக்கல ஊருல மௌனமாக நாங்கள் கணக்கெடுக்கல மொத்தமாக நாங்கள் கணக்கெடுக்கல கூகுள சேர்ச்சி பண்ணினோம் பிள்ளைக்கு பேரை வச்சு சகோதரங்களே சில இடங்களை பார்த்தா பேருக்கு அர்த்தமே இல்லை அல்லா அல்லா பாதுகாக்கணும் ஞான கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே ஒரு கண்ணியமான மாதத்தை நம் அடைய கண்ணியமான மாதத்தில் இருக்கின்றோம் இன்னும் ஒரு கண்ணியமான மாதத்தை நாம் அடையிறி அடைய இருக்கின்றோம் சகோதரர் இஸ்லாமிய என்று சொல்லக்கூடிய மஹர்ரம் மாதம் இஸ்லாமிய என்று சொல்லக்கூடிய மஹர்ரம் மாதத்தை சகோதரர் நாம் அடையிருக்கின்றோம் இதுதான் எங்களுக்கு புத்தாண்டு ஜனவரி எங்களுக்கு புத்தாண்டு அல்ல சகோதரர்களே ஜனவரி மூவத்தேதி எங்களுக்கு உள்ள வருடம் அல்ல சகோதரர்களே இது எகுதியுடைய திட்டம் இன்றைக்கு யகுதி நசாராவுடைய திட்டம் சகோதரர்களே மக்களை ஈமான விட்டு இஸ்லாத்தை விட்டு அல்லிய விட்டு இமாம்களை விட்டு மௌலை மௌலியமான இருந்து இந்த மக்களை பிரிக்கணும் இன்றைக்கு சில மக்கள் அதையும் செஞ்சுக்குள் தான் இயக்கிறாங்க சகோதரர்களே இந்த நாட்டில் இன்றைக்கு நாங்கள் நிம்மதியாக தொழுகின்றோமா நிம்மதியாக நாங்கள் குருவான் ஓதுகின்றோமா நிம்மதியாக நாங்கள் ஒழுங்கா கொடுக்கின்றோமா மதசாக்கு மேல மதசான் கட்டுகின்றோமா பள்ளிக்கு மேல பள்ளியனம் கட்டுகின்றோமா சகோதரர்களே பெரியார்களே நல்லாக யோகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு நாங்க இந்த நாட்டில் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் காரணம் இந்த நாட்டில் வாழ்ந்த நமது முன்னோர்கள் இந்த முன்னோர்கள் நமது நாட்டுக்காக சேவைகள் சகோதரர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கணக்குல எமது முன்னோர்கள் இந்த இலங்கை நாட்டுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள் அதுக்கு பின்னால அந்த முன்னோர்களுக்கு கேட்டு ஒரு கேள்வித்தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க எமது முன்னோர்கள் அல்லா ரஹமத் செய்வானாங்க சகோதரர்களே அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா பின்னால் வரக்கூடிய எங்களோட சமூகம் எங்களை இஸ்லாமிய உம்மத் இந்த நாட்டில் நிம்மதியாக எங்களோட மார்க்கத்துடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு நீங்க ஏற்படுத்தித்தான் அது போதும்னு சொன்னாங்க சகோதரர்களே பெரியார்களே யார் எதிர்த்தாலும் யார் பேசினாலும் சில விடியங்கள் மாஷா அல்ல அதை மாற்ற முடியாது அல்ல கபுள் செய்துட்டான் வேளாண் கண்ணியமான சகோதரிகளே அல்லா நல்லடியார்களே இன்றைக்கு முஸ்லிம்களுடைய உரிமை பறிபோகக்கூடிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கின்றோம் எங்களை இஸ்லாமிய அதாவது நிகாவுடைய விடயம் பறிபோக கட்டத்தில் நாம் இருக்கின்றோம் இஸ்லாமிய திருமணத்தில் ஒரு பெண்ணுக்கு வழியாக வரணும் பெண்ணுடைய வாப்பா பெண்களுக்கு வர முடியாது ஆனால் இன்று நாட்டு சட்டம் என்று சொல்லி இன்று சில குழுகள் யகுதி நசாராக்குழு திட்டத்தின் கீழே இன்றைக்கு என்ன என்று சொன்னா பெண்களுக்கும் வழியாக வர முடியும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர போகின்றார்கள் மேலான அல்லா நல்லே இஸ்லாமிய சகோதரர்களே நாங்க இனத்துக்குள் உள்ள தவறமா நீக்க கூடாது நாங்க கொஞ்சம் தேடி பார்க்கணும் நாட்டில என்ன நடக்குது என்று சொல்லி இன்றைக்கு அதிகமான அதிகமான வட்ட குரு சகோதரர்களே தொடர்ந்து பார்த்தா உள்ள இருப்பது ஊரு பலாய் தேவையான விடங்கள சகோதரர் சியா செய்யுங்க தேயார் விடயத்தை சியா செய்யுங்க குடும்பத்துக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் எது தேவையோ அதை போடுங்க பொய்யான விஜயங்களை பொய்யான உதவிகளை பரப்ப வேண்டும் சகோதரர்களில் பாவம் கண்ணியமான சகோதரர்களே ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் கொஞ்சம் விழிப்பாக நிதானமாக நாம் இருக்கணும் ஞானகனிமான சகோதரர்களை பெரியார்களே அல்லாஹு சுபஹான வத்தாலா உலகத்து மாலா கூட அனைத்து மணி செல்வாயாக உலகத்து மாலா கூட அனைத்து மக்கள் கஷ்டங்கள் பிரச்சனை சாக்குவாயாக யா அல்லா இந்த பள்ளி ஆரம்ப நிர்வாகிகள் முதல் இன்ஷா அல்லா கியாமனால் வரைக்கும் இந்த பள்ளிய பரிவ இந்த பள்ளிய யா அல்லா பள்ளிய பரிபாலிக்கும் அனைத்து நிவாரண பால் மன்னித்தல் நாயினி யா அல்லா இந்த ஊரில் இருந்த ரப்பே ரஹ்மான் ஹாஃபில் ஆலிம்கள் தாயியல் முக்கிய முதல்வர் யா அல்லா இக்கிரிகை செய்யினாயினி ஆமீன்